يعلمهن كثير من الناس فمن اتقى الشبهات فقد استبرأ لدينه وعرضه ومن وقع في الشبهات وقع في الحرام كالراعي يرعى حول الحمى يوشك أن يرتع فيه ألا وإن لكل ملك حما ألا وإن حمى الله محارمه ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام அருளில் அளவற்ற அன்பில் நிகரற்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டியாக வந்துதித்த இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்நாரின் அடிச்சுவடுகளை அணுவணுவாக பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபுக தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் கலாத்தினும் கருணையும் கலாமினும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஆரம்ப நேரத்திலேயே வந்து யாத்திகாஃபுடைய நீயத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி அவனுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவன் ஏவியவற்றை எடுத்தும் விலக்கியவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன் அன்பு கட்டளை பிறப்பிக்கிறேன் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் சுபகானகுவத்தாலா இந்த மனித சமூகம் இந்த உலகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை திட்டத்தை ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மூலமாக அறிமுகம் செய்து தந்திருக்கிறார் அந்த வாழ்க்கை திட்டத்தின்படி யார் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஈமானுடன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் சுவனம் கிடைக்கும் என்பதாகவும் அவன் வாக்களித்திருக்கிறான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்கள் மீது எங்களை படைத்த அல்லாஹ் சில விடயங்களை ஹலாலாக்கி வைத்திருக்கிறார் அதே போன்று இன்னும் சில விடயங்களை ஹராமாக்கி வைத்திருக்கிறார் ஹலால் எது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹராம் எது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னல் ஹலால பையனும் ஹலால் எது என்பது அல் குரானின் மூலமும் அசுன்னாவின் மூலமும் உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இன்னல் ஹராம பையனும் அதே போன்ற ஹராம் எது என்பதும் உங்களுக்கு அல் குர்வானின் மூலமும் அசுன்னாவின் மூலமும் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையே சில விடயங்கள் இருக்கின்றன அவற்றை ஹலாலுடன் சேர்ப்பதா அல்லது ஹராத்துடன் சேர்ப்பதா என்பதை லா யாலமுகுன்ன கெசீரும் மினந்தாஸ் நபியவர்களே சொல்கிறார்கள் அநேகமானவர்கள் அது பற்றி அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதை நாம் ஹலாலுடன் சேர்ப்பதா அல்லது ஹராமுடன் சேர்ப்பதா இவற்றை நாம் மக்ரூஹான விடயங்கள் என்று அழைக்கலாம் அல்லது சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் என்று அழைக்கலாம் இப்படியான விடயங்களை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் இதையும் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அந்த ஹதீசுடைய தொடர்களை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள் சந்தேகத்துக்கிடமான விடயங்களை இதை ஹலாலுடன் சேர்ப்பதா அல்லது ஹராமுடன் சேர்ப்பதா என்பது பற்றிய பூர்த்தியான தெளிவு உங்களுக்கு இல்லாத அந்த சந்தேகத்துக்கிடமான விடயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் தவிர்ந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு இரண்டு விடயம் கிடைக்கும் மக்ருஹான சுபாத் சந்தேகத்துக்கிடமான விடயங்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கலில் குடும்ப வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் தவிர்த்து கொள்வோமே ஆனால் முதலாவதாக அல்லாஹ் எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதாக அங்கே ஒரு வாக்குறுதி செய்திருக்கிறார் நபி அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய மார்க்கத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சந்தேகத்துக்கிடமான விடயங்களில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அது எல்லா விடயங்களிலும் சம்பந்தப்படக்கூடியது விசேஷமாக சாப்பாட்டுடைய விடயத்திலே உணவுடைய விடயத்திலே தொழில் வியாபாரங்களுடைய விடயத்திலே சந்தேகமான விடயங்களை நாம் தவிர்ந்து கொள்வோமானால் எங்களுடைய மார்க்கத்தை அல்லா பாதுகாப்பான் அடுத்ததாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய மானத்தையும் அல்லா பாதுகாப்பார் உங்களுடைய மார்க்கமும் உங்களுடைய மானமும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் சந்தேகத்துக்கு இடமான விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விலக்கிக் கொள்ள வேண்டும் சந்தேகத்துக்கிடமான விடயங்கள் தானே என்று நீங்கள் அதை செய்வீர்களானால் ஒமன் வக்காபி சுபகாபி வக்காபி ஹராம் இறுதியில் ஹராத்திலே போய் நிற்பீர்கள் அதில் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தினூடாக இதை தெளிவுபடுத்துகிறார்கள் தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய எல்லைக்குள் தன்னுடைய தானிக்குள் ஒருவர் மேய்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் வேலி ஓரத்தில் மேய்த்துக் கொண்டிருக்கிறார் வேலி ஓரத்தில் பயிர் பச்சைகளை சாப்பிட்டு கொண்டு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடுகள் யூசிக்கு ஐயர் சில வேளை வேலி தந்தால் அடுத்தவனுடைய காணிக்குள்ளால் தலையை போட்டு ஹராமான அந்த சாப்பாட்டையும் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது அலாவ இன்னலிக்குள்ளி ஹிமன் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அல்லாஹுடைய எல்லை அவன் ஹராமாக்கிய விடயங்கள் சந்தேகத்துக்கு இடமான விடயங்களை நாம் நம்முடைய இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் சந்தேகத்துக்கு இடமான விடயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தவிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் ஈமானுடன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தருவான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எவ்வளவு நல்லவர்கள் செய்தாலும் அவன் செய்யக்கூடிய கடைசி செயல் அமல் அது சொல்லாகவும் இருக்கலாம் அது அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியதாக இருந்தால் அவனும் அவன் சுவனம் செல்வான் அது அல்லாஹுடைய பொருத்தத்துக்கு புறம்பானதாக அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடியதாக அல்லாஹ் தடுத்த ஒரு செயலாக சொல்லாக இருந்தால் அவன் நரகம் செல்வான் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹகீசுடைய தொடரிலே நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வியாமலி உங்களில் ஒருவர் அவரை சுவனம் வரை எந்த அமல்கள் அழைத்து செல்லுமோ அப்படியான அமல்களை அவர் செய்து கொண்டே இருப்பார் ஹத்தாமா சுவனத்துக்குரிய செயல்களை நல்லமல்களை நற்செயல்களை செய்து செய்து அவர் சுவனம் வரை நெருங்கி விடுவார் எதுவரை நெருங்கி விடுகிறார் என்றால் ஹத்தாமா எப்பூன பைனகு அபைனகா இல்லாதிரான் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு மூலம்தான் வித்தியாசம் இருக்கும் காலை தூக்கி வச்சாருண்டா சுவர்க்கத்துள்ளுக்கு என்டர் ஆகிடுவாரு அவ்வளவுக்கு சுவர்க்கத்துக்கு அவர் நெருக்கமாகிடுவாரு இந்த நேரத்துல இந்த கடைசி சந்தர்ப்பத்துல எந்த செயல்கள் மனிதனை நரகத்துக்கு கொண்டு சேர்க்குமோ அப்படியான ஒரு செயலை செய்து விடுவார் அதனூடாக குழு நரகத்திலே அவர் நுழைந்து விடுவார் இன்னமல் அமாலுபில் ஹவாத்தீன் நபியவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய கடைசி செயலை வைத்துத்தான் அல்லாஹு தாலா மறுமையிலே அவன் சுவனம் செல்வானா அல்லது நரகம் செல்வானா என்பதை முடிவு செய்கிறான் நானும் நீங்களும் எதற்காக சிரமப்படுகிறோம் என்றால் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நானும் நீங்களும் எதற்காக சிரமப்படுகிறோம் என்றால் இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகளை அங்கங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் ரூ இந்த உடம்பை விட்டும் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கடைசியாக செய்யக்கூடிய செயல் நம்முடைய உடம்பில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த செயல் அல்லது நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வார்த்தை சொல் அது அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியதாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எவ்வளவு நன்மைகள் செய்த போதிலும் கடைசி நேரத்திலே ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அவர் நரகம் செல்வார் கடைசி நேரத்திலே ஒரு பாவத்தை பேசிவிட்டால் அவர் நரகம் செல்வார் இந்த அதிசிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து செய்து சுவர்க்கத்துடைய வாயை வரை நெருங்கிய மனிதர் அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரே ஒரு முலம் தூரம் தான் வித்தியாசம் என்ற அளவுக்கு சுவர்க்கத்துடைய வாயில் வரை நெருங்கிய மனிதர் கடைசியாக ஒரு பாவத்தை செய்து நரகத்தில் நுழைந்து விடுகிறார் இந்த ஹதீசுடைய வெளித்தோற்றத்தை நாம் உற்று நோக்கினால் அல்லாஹ் இவரை ஏமாற்றியது போன்று என்ன தோன்றும் இவ்வளவு காலமும் நல்ல செய்து வந்த மனிதரை அல்லாஹு தாலா ஏன் இந்த நேரத்தில் ஏமாற்ற வேண்டும் ஒரு நல்லவனை செய்ய வைத்தவரை சூனத்திற்கு செல்ல வைக்க வேண்டி இருந்ததல்லவா அல்லாவுக்கு ஏன் அல்லாஹ் இப்படி செய்தான் அல்லாஹுடைய நாட்டத்தின்படிதானே எல்லாம் நடைபெறுகின்றது ஏன் அல்லாஹ் இவரை ஏமாற்ற வேண்டும் ஒரு கேள்வி எழும்பும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீசுக்கு பத்துகள் பாரி என்ற புகாரியுடைய ஷரஹில இமாம் இபுன் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் விளக்கம் எழுதும் பொழுது எழுதுகிறார்கள் இப்படியான நிலைமையில அகப்படக்கூடியவர் யார் என்றால் தனிமையில் பாவம் செய்யக்கூடியவர் யார் தனிமையில் நாலு சிவர்களுக்கு மத்தியில் யாரும் இல்லாத சந்தர்ப்பங்களில் ஒரு பாவத்தை பார்க்க ஒரு பாவத்தை கேட்க ஒரு பாவத்தை ஈடுபட சந்தர்ப்பம் அமைந்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்படாமல் அவர் அந்த பாவத்தை கேட்கிறார் பாவத்தை பார்க்கிறார் பாவத்தில் ஈடுபடுகிறார் என்றால் தனிமையில் இவர் பாவம் செய்கிறார் இவரை தான் கடைசி நேரத்திலே அல்லாஹு தாலா ஏமாற்றிவிட காத்திருக்கிறார் இறையச்சம் தக்குவா இதற்கு நாம் சொல்லக்கூடிய வரைவிலக்கணம் அல்லாஹை அஞ்சுவது அல்லாஹை பயப்படுவது அல்லாஹுடைய ஏவல்களை அந்த பயத்துடன் அச்சத்துடன் எடுத்து விளக்கல்களில் இருந்து தவிர்த்து கொள்வது சகோதரர்களே அல்லாஹை எங்கு பயப்பட வேண்டும் அல்லாஹை எங்கு அஞ்ச வேண்டும் அல்லாஹுடைய ஏவல்களை எப்பொழுது கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் விளக்கியவற்றில் இருந்து எப்பொழுது நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் விசேடமாக தனிமையில் தனிமையில் யாரும் இல்லாத சந்தர்ப்பங்களில் நாம் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் அப்பொழுதுதான் நாம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹ் இலக்கியவற்றில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் தனிமை நாரி கிடந்தால் தனிமை நாரி கிடந்தால் மறுமை நாறிவிடும் என்னுடைய முடிவு எவ்வாறு அமையும் என்னுடைய மறுமை அது சுவனமாக அமையுமா அல்லது நரகமாக அமையுமா என்பதை எனக்கு இந்த உலகத்திலேயே தீர்மானித்துக் கொள்ளலாம் தனிமையை பார்த்து தீர்மானித்துக் கொள்ளலாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் இல்லாமல் நான் தனிமையில் கழிக்கக்கூடிய அந்த நேரங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் நான் அல்லாஹை பயப்படுகிறேன் என்றால் ஈமானுடன் என்னுடைய மரணம் எனக்கு சம்பவிக்கும் அதே போன்று மறுமையில் நான் சுவனம் செல்வேன் எவ்வளவு நல்ல அமல்களில் நான் என்னை ஈடுபடுத்திய போதிலும் என்னுடைய தனிமை அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குமானால் என்னுடைய மறுமை வாழ்க்கை நாரி போய்விடும் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தனிமையில் அல்லாஹுவை பயப்படாதவர்களை அல்லாஹு தாலா சக்கராத்திலே பிடிப்பான் மீண்டும் அவர்களை அல்லாஹ் மஷரிலும் பிடிப்பான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் விசாரணையின் பின்னர் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா சுவனத்துக்கு முடிவு செய்து விடுவான் இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா நரகத்துக்கு முடிவு செய்து விடுவான் அங்கே மூன்றாவது ஒரு கூட்டத்தினர் இருப்பார்கள் யார் அவர்கள் விசாரணையின் பின்னர் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு முடிவு செய்து விடுகிறான் ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு முடிவு செய்து விடுகிறான் மூன்றாவது ஒரு கூட்டம் யார் அவர்கள் அவர்களை அழைத்து அல்லாஹு தாலா சொல்லுவான் நீங்களும் சுவனத்திற்கு செல்லுங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் சுவனத்தை நோக்கி அவர்கள் செல்ல ஆரம்பிப்பார்கள் சுவனத்தை நெருங்கி விடுவார்கள் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த மூன்றாவது கூட்டத்தினர் சுவர்க்கத்தை நோக்கி செல்ல அல்லாஹ் சொன்னதன் பின்னர் சுவர்க்கத்தை நோக்கி செல்வார்கள் சுவர்க்கத்தை அன்னித்து விடுவார்கள் சுவர்க்கத்துடைய வாடையை அவர்கள் நுகர்வார்கள் சுவர்க்கத்துடைய மாளிகைகள் சுவனத்திலே என்று அல்லாஹ் ஆயத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தையும் அவர்கள் காண்பார்கள் வெளியிலிருந்தே காண்பார்கள் அந்த அளவுக்கு சுவனத்தை அவர்கள் அன்னித்து நெருங்கி கிட்டவாகி விடுவார்கள் இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா சொல்லுவான் நூது மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான் அனிசிரி போகும் அன்ஹா மலக்குமார்களே இவர்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள் சுவனத்துடைய வாயை வரையில் சென்ற இந்த சமூகத்தை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள் காரணம் லா நசீபலகும் இவர்களுக்கு சுவர்க்கத்திலே பங்கு கிடையாது இடம் கிடையாது நசீபு கிடையாது فيرجعون بحسرة ما رجع நபி அவர்கள் சொல்கிறார்கள் நரகத்துக்கென்று முடிவு செய்யப்பட்ட மக்கள் நரகத்தை நோக்கி செல்லும் பொழுது எவ்வளவு கவலையுடனும் கைசேதத்துடனும் நரகத்தை நோக்கி செல்வார்களோ அதை விட பன்மடங்கு கவலையுடனும் கைசேதத்துடனும் சுவனத்துடைய வாயை வரை சென்று சுவனத்திலே பங்கு இல்லை உங்களுக்கு என்று சொன்னதன் பின்னர் திரும்பி வரக்கூடியவர்கள் திரும்பி வருவார்கள் வந்து சொல்லுவார்கள் ரப்பனாயா அல்லாஹ் லவ் அது நார கபல அன் துரியனாமா அரைத்த நானின் சவாபே உன்னுடைய முடிவில் நாங்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று இருந்திருந்தால் எங்களை நேராக நரகத்துக்கே அனுப்பி வைத்து இருக்க வேண்டி இருந்ததல்லவா ஏன் நீ எங்களை சுவனத்திற்கு செல்லுமாறு சொல்லி சுவனத்துடைய வாடையை நுகர்ந்து சுவனத்துடைய இன்பங்கள் அனைத்தையும் கண்டு சுவனத்துடைய வாயை வரை போனதன் பின்னர் அதிலே எங்களுக்கு இடம் கிடையாது என்று சொன்னாய் நேரா பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தால் அதை காட்டாமல் காண அகுவன அலைனா எங்களுக்கு லேசா இருந்திருக்கும் அது நாம் என்னுடைய பாசையிலே சொல்லுவோமே ஆசை காட்டி மோசம் செய்வது ஆசை காட்டி மோசம் செய்வது போன்ற ஒரு வேலை அவர்கள் அல்லாஹுடம் இவ்வாறு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா பதில் சொல்லுவான் நீங்கள் இவ்வாறு இந்த இடத்திலே பேச வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடம் இருந்து எதிர்பார்த்தது இந்த மனித கோடிகளுக்கு மத்தியில் இந்த மஷரிலே குழுமி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு முன்னால் உங்களுடைய சுய ரூபத்தை நான் அறிமுகம் செய்ய போகிறேன் பசுத்தோல் போத்திய புலிகள் என்று சொல்லுவோமே எங்களுடைய உண்மையான உருவத்தை அல்லாஹு தாலா அங்கே குழுமி இருக்கக்கூடிய மனித கோடிகளுக்கு மத்தியில் நபிமார்கள் ரசூல்மார்கள் சஹாபாக்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை எங்களுடைய குழந்தை அவருடைய குழந்தை அவருடைய குழந்தை அத்தனை பேருக்கும் முன்னால் எங்களை தோல் உரித்து அல்லாஹ் காண்பிப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லுவான் அவர்களை பார்த்து அல்லாஹ் குந்தும் இதா கலவுத்தும் பாரத்துமோனி பில் அவாயின் வைதா லகீத்தும் லகீத்துமோகம் முஹ்பித்தீன் நீங்க எப்படியான ஆட்கள் மக்களோட மக்களாக மக்களுடன் சேர்ந்திருக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பெற்றோருக்கு முன்னால் சகோதர உறவுகளுக்கு முன்னால் நண்பர்களுக்கு முன்னால் ஊர் மக்களுக்கு முன்னால் அறிமுகமானவர்களுக்கு முன்னால் உங்களை நல்லவர்களை போன்று நீங்கள் காண்பித்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய செயல்கள் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து மக்கள் நூற்றுக்கு நூறு மார்க்ஸ் போட்டார்கள் ஆனால் குந்தும் இதா கலவுத்தும் நாலு சோகர்களுக்கு மத்தியில நீங்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு பாவத்தை பார்க்க ஒரு பாவத்தை கேட்க ஒரு பாவத்தை செய்ய சந்தர்ப்பம் அமைந்த அந்த நேரங்களில் யாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையே என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து அந்த பாவத்தை பார்த்தீர்கள் பாவத்தை கேட்டீர்கள் பாவத்தில் ஈடுபட்டீர்கள் தனிமையில் பாவம் செய்தவர்கள் இறையச்சத்தின் அந்த தூய வடிவம் தனிமையில் அல்லாஹை பயப்படும் தன்மை உங்களிடம் இருக்கவில்லை உள்ளத்துல நான் பார்த்தது ஒன்று நீங்க மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தது வேறொன்று நீங்க படம் காட்டிக் கொண்டிருந்தீர்கள் இதை நான் எனக்குத்தான் சொல்கிறேன் இந்த இடத்திலே பேசக்கூடிய பேச்சுகளை நான் என்னை முன்வைத்து தான் பேசுகிறேன் ஒவ்வொரு சகோதரர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை வைத்து உராய்ந்து பாருங்கள் இதுல எந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம் நீங்கள் என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தீர்கள் தான் ஆனால் மக்களுக்கு பயந்து பள்ளிக்கு முன்னால நாலு பேர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பாம்பு சொன்னா சுருக்க உள்ள வந்துடுவார் ஏன் மக்கள் என்ன சொல்லுவாங்க அதான் சொல்ற நேரத்துல காட்சி கொண்டு பள்ளிக்கும் போகாம வெளியில இருக்கிறானே அதே நேரம் செகண்ட் க்ரோஸ் ஸ்டேட்ல பிஸியில பிசினஸ்ல இருக்கும் பொழுது அல்லது வெளிநாடுகளிலே தொழில் புரியக்கூடிய நேரத்திலே அறிமுகமானவர்கள் யாரும் இல்லாத சந்தர்ப்பங்கள் என்று உள்ள அனைத்து சந்தர்ப்பங்களும் நமக்கு தனிமைதான் நாலு சுவர்களுக்கு மத்தியில் இருப்பது மாத்திரமல்ல தனிமை அறிமுகம் இல்லாதவர் யார் அறிமுகமானவர்கள் யாரும் இல்லாத இடங்களில் நாம் இருக்கிறோம் என்றால் அது தனிமைதான் ஒருவர் வெளியூரில் இருக்கிறார் தொழில் நிமித்தம் சென்றிருக்கிறார் அங்கே அவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்றால் அது அவருக்கு தனிமை என்னுடைய ஏவல்களை எடுத்து நடந்தீர்கள் தான் ஆனால் மக்களை பயந்து நான் வேண்டாம் என்று சொன்ன விடயங்களை விட்டும் விலகியும் நடந்தீர்கள் தான் ஆனால் மக்களுக்கு பயந்து அவர் என்ன செல்லுவாரு இவர் என்ன பேசுவாரு எனக்காக வேண்டி வளம் சத்துருக்கூலி பாவத்தை எனக்காக வேண்டி நீங்கள் விட்டு விலகவில்லை அவ்வாறு என்னை பயந்து நீங்கள் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருந்தால் தனிமையிலும் நீங்கள் அந்த பாவங்களை செய்திருக்க மாட்டீர்கள் நாசவலம் துஜில்லூனி இதனூடாக செய்ததும் மக்களுக்காக விட்டதும் மக்களுக்காக எனக்காக நீங்கள் செய்யவும் இல்லை விடவும் இல்லை ஆகவே இதனூடாக நீங்கள் சங்கைப்படுத்தியதும் மக்களை வலம் துதில்லோனி என்னை அல்ல ஆகவே பையோம உதிக்குக்கும் அலீமல் அதாபி மாமா முனியத்தும் மினத்தவாப் இந்த கோலுக்கு டபுள் தண்டனை ரெண்டு தண்டனை காவிர்களுக்கு கூட ஒன்றுதான் நரகத்துடைய வேதனை அவ்வளவுதான் ஆனா அவங்களுக்கு ரெண்டு முதலாவது அலீமல் அதா அந்த பயங்கரமான நரகத்துடைய வேதனை ரெண்டாவது மாமா முனியாத்தும் மினத்தவாம் சுவர்க்கத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் மாலா ஐநுன்றாசு வலா உதுனுன் சமியாத்து வலா ஹசராலா கல்வி பஷரின் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்கிறாத எந்த மனித சிந்தனையாலும் சிந்தி துணர முடியாத அந்த சுவனத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் அது உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் தண்டனை தனிமையில் அல்லாஹுவை பயப்படுவது அதுதான் இறையச்சம் தனிமையில் அல்லாஹை பயப்பட தவறியவர்களுக்கு அல்லாஹுடைய தேவை ஏற்படும் பொழுது அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கக்கூடிய மாணவர்களே இந்த சந்தர்ப்பத்திலே உங்களையும் விழித்து நான் இந்த விடயத்தை ஞாபகம் ஊட்டுகிறேன் இன்னும் ஒரு மாத காலத்தில் நீங்கள் ஒரு மாதமும் இல்லை ஒரு சில நாட்களில் நீங்கள் முகம் கொடுக்க இருக்கக்கூடிய அந்த பரீட்சை அது உங்களுக்கு இலகுவாக அமைய வேண்டுமா அதிலே சிறந்த பெருவேறுகளை நீங்கள் காண வேண்டுமா தொடர்ந்தும் படிப்புகளை நீங்கள் தொடர வேண்டுமா அதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் அமைத்து தர வேண்டுமா தனிமையில் அல்லாஹை பயந்து நடந்து கொள்ளுங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து இருக்கிறேன் வியாபாரத்திலே பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் இதிலே நான் முன்னுக்கு வர வேண்டும் சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களா நீங்கள் தனிமையில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய உதவியை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் தனிமையில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் திருமணம் முடிக்க இருக்கிறீர்களா உங்களுடைய தனிமை சீராக இருந்தால்தான் சரியான ஒரு துணைவியை அல்லாஹு தாலா உங்களுக்கு தெரிவு செய்வான் இல்லை என்றால் நரகத்தை இங்கேயே இந்த உலகத்திலேயே கண்டுகொள்வீர்கள் எல்லா நிலைமைகளிலும் இருப்பவர்கள் தனிமையில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மாற்றிக்கொண்டால் தான் தேவைப்படும் நேரத்திலே அல்லாஹு தாலா உதவுவான் அத்துடன் விசேடமாக ஈமானுடன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அது கிடைச்சா சரி அதுக்கு தானே எல்லா கஷ்டமும் களிமா சொன்ன நிலைமை நிலைமையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் வாய் நிறைய உள்ளத்திலிருந்து வெளிப்படும் லா என்ற களிமாவை சொன்ன நிலைமையில் இந்த உயிர் இந்த உடம்பை விட்டு பிரிய வேண்டும் வெற்றி மனிதர்களே அல்லாஹுடைய வாக்கு அது உண்மையானது என்ன வாக்கு நீங்க மௌத்தாகுவீங்க மரணிப்பீங்க என்று அல்லாஹுடைய வாக்கு இருக்கிறதே அது உண்மையானது ஆகவே பலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும் உங்களுடன் இருக்கிறான் அவன் உங்களை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும் அல்லாஹ் புத்தி சொல்கிறான் சுவனத்தை அல்லாஹு தாலா அத்தனை இன்பங்களை உள்ளடக்கி படைத்து விட்டு அந்த சுவனத்தை யாருக்காக வேண்டி படைத்திருப்பதாக குருவானிலே குறிப்பிடுகிறான் இறையற்றமுடையவர்களுக்கு தகுவாவுடையவர்களுக்கு தனிமையில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் சுவர்க்கம் சுவர்க்கத்திலே வரவேற்பு சகலதும் தனிமையில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் கோல் அம்பிஷன் ஹதப் அது சுவனம் அந்த சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எங்களை இரையச்சமுடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் ஒரு இரையச்சமுடைய மனிதனாக இருக்கிறேனா என்பதை விளங்கிக் கொள்ளலாம் எனது தனிமையை வைத்து சகோதரர்களே இன்றைய ஜமான் மிக பயங்கரமான ஒரு ஜமான் சிறுவர்களை வாலிபர்களை வயோதிபர்களை படித்தவர்களை ஆலிம்களை எந்த வேறுபாடுமின்றி சகலரையும் பாவம் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு காலம் மிகப்பெரிய ஒரு சித்தனாவுடைய ஜமான் கையடக்க தொலைபேசிகளின் ஊடாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஆபாச காட்சிகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறது எமது சமூகம் தனிமையில் அவ்வாறு தனிமையில் ஆபாசம் பார்க்கக்கூடியவர்களே தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ தெரியாத்தனமாக செய்துவிட்டீர்கள் தொடர்வீர்களானால் ஈமானுடன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் சுவனம் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் அபு அவர்கள் கேட்கிறார்கள் ஜன்னதி உமா சுவனம் மாளிகைகள் என்றெல்லாம் நீங்கள் சொல்கிறீர்களே சுவனத்துடைய மாளிகைகள் சுவர்க்க சூரத்துடைய கட்டிடங்கள் எதனால் அமைய பெற்றிருக்கிறது அதை அல்லாஹ் எதனால் கட்டி இருக்கிறார் நபியவர்கள் சொல்கிறார்கள் உலகத்தில் ஒரு பில்டிங் கட்டுறதாக இருந்தா ஒன்றோ செங்கல்லால கட்டுவோம் அல்லது பிளக்கல்லால கட்டுவோம் சுவர்க்கத்துடைய கட்டிடங்களை எல்லாம் எதனால கட்டி இருக்கிறான் ஒரு கல் தங்கம் ஒரு கல் டெல்லி இரண்டு கற்களையும் இணைப்பதற்காக நாம் போடுவோமே சிமந்தி கலவை அது கஸ்தூரி சுவர்க்கத்து மண் அது குங்குமம் அந்த முற்றத்திலே இருக்கும் பொடி பொடி கற்கள் அது முத்துக்களாக மாணிக்கங்களாக சிவப்பு மரகங்கள் மரகங்களாக இருக்கும் என்பதாக நபியவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையில் மெடகஸ்கர் பகுதிக்கு சென்றிருந்த நேரத்தில் ஒரு சகோதரர் என்னிடமே கொண்டு வந்து ஒரு கல்லை காட்டி ரெட் ரூபி சிவப்பு கல் சொன்னாரு ஹசரத் இதற்கு எத்தனை கோடி விலை அடிப்பீர்கள் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது இதனை பற்றிய அறிவு என்னிடம் இல்லை நீங்களே சொல்லுங்கள் எழுபத்தி ஒன்பது கோடி என்கிறார் எழுபத்தி ஒன்பது கோடி எழுபத்தி ஒன்பது கோடி என்று நீ சொல்லக்கூடிய இந்த சிவப்பு கற்கள் இதுதான் சுவர்க்கத்து முத்தத்திலே இருக்கக்கூடிய அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பொடி கற்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹும் மறுமையிலே இருக்கிறது சுவனத்திலே இருக்கிறது சுவனத்துடைய இன்பங்களை நபியவர்கள் பல ஹதீசலிலே சொல்லி இருக்கிறார்கள் சுவனத்துடைய இன்பங்களிலே சுவனவாசிகள் நீண்ட காலம் வாழ்ந்ததன் பின்னர் நன்றாக இந்த ஹதீசை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சுவன இன்பங்களிலே சுவனவாசிகள் நீண்ட காலம் வாழ்ந்ததன் பின்னர் நீண்ட காலம் வாழ்ந்ததன் பின்னர் ஒரு மலக்குமார்களுடைய கூட்டத்தை ஒரு வப்பை அல்லாஹு தாலா சுவனவாசிகளிடம் அனுப்பி வைப்பார் அவர்கள் வந்து சுவனவாசிகளிடம் சொல்லுவார்கள் உங்களோட ரப்பு சலாம் சொல்ல சொன்னான் உங்களோட ரப்பு சலாம் சொல்ல சொன்னான் யாரு சொல்லி அனுப்பிக்கிறது அல்லாஹ் சவுதி மன்னர் ஷேக் சல்மான் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார் என்று அவர் எத்தனை முறை கொலர் ஒசத்தி ஒசத்தி விடுவாரு மாலிக்குள் முழு அமலிக்குள் முழு அரசர்கள் ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் பெரிய அரசன் ஆட்சியாளன் அல்லா உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னான் அவன் உங்களை சந்திக்க விரும்புறான் என்னத்துக்காக அவனை நீங்கள் பார்ப்பதற்காகவும் வயம்புர இலைக்கும் அவன் உங்களை பார்ப்பதற்காகவும் அவனுடன் நீங்கள் பேசுவதற்காகவும் அவன் உங்களுடன் பேசுவதற்காகவும் அவனுக்கு நீங்கள் சலாம் சொல்வதற்காகவும் அவன் உங்களுக்கு சலாம் சொல்வதற்காகவும் அவனிடம் இருக்கக்கூடிய அருக்குடைகளை இன்னும் இன்னும் உங்களுக்கு வாரி வழங்குவதற்காகவும் அவன் உங்களை சந்திக்க விரும்புகிறான் இன்னகுது ரஹ்மத்தின் வாசியாக்கின் அவீம் மலக்குமார்கள் வந்து அழைப்பு விடுக்கிறார்கள் சுவர்க்கவாசிகளுக்கு இது ஒரு நீண்ட ஹபீஸ் நபி சொல்கிறார்கள் இபின் சுன்னியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹபீஸ் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒட்டகத்தை எல்லாம் கொடுப்பார் அதிலே அவர்கள் ஏறி அல்லாஹை சந்திப்பதற்காக பயன் தெளிக்கும் சப்பன் மோத்ததிலன் சப்பு சப்பாக அணியணியாக போவார்கள் எவ்வளவுக்கு அவங்களோட அணில் தப்பு நேராக இருக்கும் ஒரு ஒட்டகத்துடைய காது சோனை எந்த நேருக்கு இருக்குமோ அதே நேருக்குத்தான் அடுத்த ஒட்டகத்துடைய காது சோனையும் இருக்கும் இந்த அபீசுடைய இறுதி பகுதிக்கு வருகிறேன் சுவன மரங்களுக்கு அருகாமையால் அவர்கள் செல்லும் பொழுது இல்லா அத்தகத்துவம் சமரிகா அந்த வரங்கள் அவற்றின் கிளைகளில் இருக்கக்கூடிய கனிகளை அவர்களுடைய வாய் கருகாமையில் அந்த கிளைகளாகவே நெருக்கி கொடுக்கும் புசித்து சாப்பிட்டு சாப்பிட்டே வாருங்கள் அவர்கள் வரக்கூடிய பாதையை விட்டும் அவைகள் ஒதுங்கிவிடும் அவர்களுடைய சப்புகளில் பிளவு ஏற்பட ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய சன்னிதானத்தை அவர்கள் வந்து அடையக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தர்பாரிலே அல்லாஹுடைய சமூகத்திலே அவர்கள் வந்து ஆஜராகக்கூடிய நேரத்திலே அஸ்வரலகும் அன்வஜியில் கரீம் அல்லாஹ் தன்னுடைய சங்கியான முகத்தை அந்த சுவர்க்கவாசிகளுக்கு காண்பிப்பான் அழகர்கள் அழகிகள் அழகான அழகான எத்தனையோ படைப்பினங்கள் இந்த அழகர்களுக்கும் அழகிகளுக்கும் அழகான அழகான படைப்பினங்களுக்கும் அழகை கொடுத்த அந்த அல்லா எவ்வளவு அழகானவனா இருப்பான் தனது கம்பீரங்களுடனும் மகத்துவங்களுடனும் சுவர்க்கவாசிகளுக்கு முன்னால் வந்து அவன் ஆஜராகுவான் அல்லாஹுவை பார்த்துவிட்டு அந்த சுவர்க்கவாசிகள் அல்லாஹுக்கு சலாம் சொல்லுவார்கள் ரப்பனா அந்த சலாம் ஒமின்க சலாம் வலக்க ஜலாலி வல்லிக்கிறான் அல்லாஹ் பதில் சொல்லுவான் இன்னனி அனசலாம் ஓமின்னி அசலாம் வலிய ஜலாலி வல்லிக்கிறான் அதன் பின்னர் சுவர்க்கவாசிகளை அல்லாஹ் வரவேற்பான் வெல்கம் பண்ணுவான் இஸ்திக்பால் பண்ணுவான் இவ்வாறு நான் உலகத்திலே வாழ வேண்டும் என்று நான் சொன்ன நான் வகுத்து தந்த அந்த வாழ்க்கை திட்டத்தை உலக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அமுல்படுத்தி வாழ்ந்துவிட்டு வந்த என்னுடைய அடியார்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்ற என்னுடனான அந்த ஒப்பந்தத்தை உடன்படிக்கையை உலகத்திலே முறிக்காமல் சரியாக விட்டு வந்த என்னுடைய அடியார்களுடைய வரவு நல்வரவாகட்டும் அடுத்ததாக இதுதான் பாயிண்ட் அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்கிறான் வகாபூனி வைப் தனிமையில் நாலு சோறுகளுக்கு மத்தியிலும் தனிமையில் நாலு சோறுகளுக்கு மத்தியிலும் பாவத்தை பார்க்காமல் பாவத்தை கேட்காமல் பாவத்தில் ஈடுபடாமல் தனிமையில் என்னை பயந்து நடந்த என்னுடைய அடியார்களுடைய வரவு நல்வரவாகட்டும் யார் அல்ல வெல்கம் பண்றான் நீங்க எவ்வளவுதான் அமல் செய்தாலும் உங்களுடைய தனிமை அது பிறருக்கு காண்பிக்கப்பட முடியாத பக்கங்களாக அமைந்தால் சுவனமும் கிடையாது அந்த வரவேற்பும் உங்களுக்கு கிடையாது அல்லாஹு தாலா வெல்கம் பண்றார் அதன் பின்னர் அல்லாஹு தாலா சொல்லுவான் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் என்னிடம் கேளுங்கள் அலைய கேட்டு கேட்டு கேட்டு ஏழாம போற நேரத்தில் மனதால நினையுங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சுவர்க்கத்திலே சுவர்க்கவாசிகள் ஒரு நீண்ட காலம் வாழ்ந்ததன் பின்னர் தான் இந்த நிகழ்வு இடம்பெறும் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கேளுங்கள் கேட்டு கேட்டு ஏழாம போற நேரத்துல மனசால நினையுங்கள் வாயால கேட்கிறத விட குறுகிய நேரத்துல மனசால கூடுதலாக நினைக்கலாம் இதுவேனும் இதுவேனும் இது நீங்கள் கேட்பதையும் நான் தருவேன் நீங்கள் நினைப்பதையும் நான் தருவேன் நபி அவர்கள் சொல்கிறார்கள் எல்லாரும் எவ்வளவு கேட்டாங்கன்றத சொல்லாம அவங்க எல்லாரும் எவ்வளவு கேட்டாங்கன்றத நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சுவனவாசிகளில் அல்லாவிடம் கேட்டவர்களிடம் கேட்டவர்களில் ஆக குறைவாக கேட்டவர் ஆக குறைவாக நினைத்தவர் ஆக கொஞ்சமாக கேட்டவர் ஆக கொஞ்சமாக நினைத்தவர் அவர் எதை கேட்டார் எதை நினைத்தார் என்பதை மாத்திரம் நபியவர்கள் சொல்கிறார்கள் ஹோம் அவர்களில் குறைவாக கேட்டவர் குறைவாக நினைத்தவர் எதை கேட்டார் எதை நினைத்தார் என்றால் அவர் என்ன கேட்டார் தெரியுமா யாழ்லா நீ உலகத்தை படைச்ச நாள் இருந்து உலகத்தை அழிச்ச நாள் வரையில அவ்வப்போது ஒன்ற அருட்கொடைகள் என்று இந்த பூமிக்கு மேலால் எதையெல்லாம் நீ வெளிப்படுத்தினாயோ அத்தனையே தாயால்லாண்டு கேட்டவர் தான் கொஞ்சமா கேட்டவர் கொஞ்சமா நினைச்சவர் உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து உலகத்தை அழிச்ச நாள் வரையில அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் விளக்கத்தை நசீபாக்குவானாக பேசுவதும் கேட்பதும் மிக இலகுவான கிடையாது எவ்வளவு கேட்டிருப்பார்கள் எவ்வளவு நினைத்திருப்பார்கள் ஆனால் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் அடுத்ததாக நபியவர்கள் சொல்கிறார்கள் அந்த சுவர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவான் தும்பி குலக்கும் உங்களுக்கு நான் சென்னேன்னு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்க சொல்லி கேட்டு கேட்டு இல்லாம போறது நேரத்துல நினைக்க சொல்லி நீங்க கேட்டீங்க நினைச்சீங்க நீங்க கேட்டத்தேன் நினைச்சத்தேன் நான் பார்க்கும் பொழுது எனக்கு விளங்குது உங்களுக்கு கேட்கவும் தெரியா உங்களுக்கு நினைக்கவும் தெரியாண்டு எனக்கு விளங்குது தொடர்ந்து அல்லாஹு தாலா சொல்லுவான் பக்கத்து ஔசபுகளுக்கும் மாத்தாழ்த்தும் நீங்கள் கேட்டவைகள் அனைத்தையும் நான் உங்களுக்கு தந்துவிட்டேன் நீங்கள் நினைத்தவைகளையும் உங்களுக்கு நான் தந்துவிட்டேன் அலாமா கசூர தன்ஹு அமாரிக்கும் உங்களால் கேட்க முடியாமல் நினைக்க முடியாமல் போன என்னுடைய அருக்கொடைகளில் எனக்கு தெரிய இருக்கக்கூடிய அந்த அருக்கடைகளை மேலதிகமாகவும் உங்களுக்கு நான் தந்துவிட்டேன் பந்துரு இலா மவாஹிபி ரப்பிக்கும் உள்ளதி மகாபலக்கும் உங்களோட ரப்பு தங்கத்தை இப்ப வாருங்களே இப்படி சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் கொட்டு கொட்டு கொட்டி காட்டுவார் பாருங்க சொல்லி சகோதரர்களே ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் சொன்னார் அவருடைய நண்பர் ஒரு மாதத்திற்கு அவருடைய வருவாய் எழுபது ஆகும் எழுபது லட்சம் ஒரு மாதத்திற்கு அவருடைய வருவாய் மூன்று மாதங்களுக்கு முன்னால் அவர் மௌத்தாகிவிட்டார் ஒரு சதத்தையும் அவர் தன்னுடன் எடுத்துக் கொண்டு போகவில்லை எழுபது லட்சம் சம்பாதிக்கிறார் ஒரு மாதத்துக்கு ஒரு சதத்தை ஏதும் அவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொண்டு போகவில்லை உலகம் உலகம் உலகம் என்று உலகத்துக்கு பின்னாலே நாம் ஓடி எங்களுடைய வாழ்க்கையை மண்ணாக்கி விடக் கூடாது சம்பாதிக்க வேண்டாம் தொழில் செய்ய வேண்டாம் குடும்பம் நடத்த வேண்டாம் ஆட்சி செய்ய வேண்டாம் ஒன்றும் நான் சொல்லவில்லை வேண்டியதை செய்யுங்க எவ்வளவு சம்பாதிங்க ஜனாதிபதியாக கூட மண்டா ஆகுங்க முழு உலகத்துக்கும் இல்ல வானமுண்டல்ல ஆனால் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அது மறுவை சுவனம் என்னுடைய இலக்கு அல்லாஹுடைய பொருத்தம் இதை மறக்க வேண்டாம் ஆகவே என்னுடைய இலட்சியத்தை என்னுடைய இலக்கை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரதானமாக பிரதானமாக மிக முக்கியமாக நான் எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என்னுடைய தனிமை அதில் நான் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் இறுதியாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எட்டு மணித்தியாளங்கள் சராசரி தூங்குவான் இருபத்தி நாலு மணித்தியாளங்களில் மூன்றில் ஒரு பகுதி அவருடைய தூக்கத்துக்கு சென்றுவிடும் சகோதரர்களே அது நாம் அனைவரும் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியுமான ஒரு உதாரணம் ஒரு விடயம் எட்டு மணித்தியாலம் என்றால் எப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலில் மூன்றில் ஒரு பகுதி உறக்கத்திற்கு செல்கிறது என்றால் ஒருவர் அறுபது வருடங்கள் வாழ்கிறார் என்றால் அவர் இருபது வருடங்கள் கன்சமா உறுதியா சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம் தூங்கி கழித்திருக்கிறார் அறுபதில் இருபது தூக்கத்துக்கு பைத்துட்டு மிச்சம் நாற்பது அந்த நாற்பதில் சிறுபராயம் வயோதிபம் நோய் நொம்பலம் இது எல்லாத்துக்கும் கழிச்சு கூட்டி பெருக்கி வாழ்த்து பார்த்தால் மிச்சம் இருக்கிறது ஒரு இருபது வருடங்கள் தான் இந்த இருபது வருடங்கள் தான் சகோதரர்களே முடிவே இல்லாத ஆஹிராவுடைய வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக அல்லாவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏமாந்து விடக்கூடாது மஷருடைய மைதானத்தின் காலம் ஹம்சீன் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு சமன் யோமன் இந்த ரப்பிக்க கால்வீசனா சுவர்க்கத்திலும் நரகத்திலும் சுவர்க்கவாசிகளுக்கும் நரகவாசிகளுக்கும் கழியக்கூடிய ஒரு நாளுடைய அளவு ஒரு வருடத்துக்கு சமன் ஆயிரம் வருடங்களுக்கு சமன் ஒரு நாள் ஆயிரம் வருடங்களுக்கு சமன் இதுவரை காலமும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தனிமையில் என்னென்ன பாவங்களை செய்தோமோ அந்த பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து இனி வரக்கூடிய காலங்களில் தனிமையிலும் அல்லாஹை பயந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் ஈமானுடன் மரணித்த அந்த மேலான ஜென்னத்துள் திருதோசிலே அல்லாஹுடைய தியாரத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எவ்வளவோ பாவங்களை நாம் தனிமையிலே செய்து விட்டோம் யா அல்லா கேட்டு விட்டோம் யா அல்லா பார்த்து விட்டோம் அல்லா இனியாவது அந்த ஹராமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து கேட்பதிலிருந்து அந்த ஹராமான விடயங்களில் ஈடுபடுவதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக எங்களுடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய முஸ்லிம் உம்மத்தை சமூகத்தை பாதுகாப்பாயாக எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில் இருந்து விடுபடுவதற்கு பிரதானமாக முஸ்லிம்கள் எந்த முன்மாதிரியுடன் அந்நிய சமூகத்துடன் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முன்மாதிரியுடன் நடந்து கொள்ள நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பாயாக யா அல்லா இறுதி நேரத்திலே களிமாவுடன் மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை மீண்டும் ஒன்று முறை உன்னிடம் கேட்கிறோம் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயாக வாகிருதாவான அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்